கண்டிப்பார்களா உன்னை ஒரு குழந்தைகளை எதிரிகளாக கருதிவிட்டார்களா குழந்தைகள் நினைக்கலாம் நம்ம உணர்வோம் ஆகவே தந்தை தாய் கர்த்தம் செய்வதற்காக முயல்வார்கள் அதுபோலத்தான் இறைவன் நாம் செய்த நல்வினைகளையும் ஏற்றுக்கொண்டு தீவினைகளையும் ஏற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் சஞ்சிதமாக பதிய வைத்து பிராரதமாக பயன் ஊட்டி நம்மை செம்மைப்படுத்துகிறார் இது தத்தம் குழந்தைகளை பெற்றோர்கள் நல்வழிப்படுத்துவது போன்றதுதான் இதுகள் மீது கொண்டு வெறுப்பல்ல பல பிறவிகளில் சென்று பிறந்து பல அனுபவங்களை பெற்றால்தான் உயிர் செம்மையடையும் வீடுபேரடைய முடியும் எவ்வளவிலேயே கொண்டிருந்தால் அடைவது அதை ஆகையினால் உயிர்களை உயிர்க்கவே இறைவன் உயிர்கள் செய்கின்ற வினைகளை ஏற்றுக்கொள்கின்றான் ஆகவே வினைப்பலன்களை இறைவனையே ஊட்டுகின்றான் அதன் மூலம் உயிர்களை பண்படுத்துகின்றான் முன்பு சமான சமயத்தின் கொள்கை பார்க்கப்பட்டது வினைகளே பயனை தரும் இறைவன் ஊட்ட வேண்டியதில்லை என்று பார்க்கப்பட்டது இப்ப மீமாம்சகர் என்ற ஒரு சமயத்தால் அதே கதை சொல்கின்றார்கள் வினைகளே பலனை தரும் இறைவன் ஊட்ட வேண்டியது என்று சொல்லி இவர்கள் வேறு ஊமைகள் சொல்கின்றார்கள் நாகடியாக கண்டு பசுவிடம் பாடல் சொல்லப்பட்டது பார்க்கணும் இவர்கள் வேறு ஓமை சொல்கின்றார்கள் என்னவென்றால் வினைகளே பயனை தரும் சொல்றீங்களே ஒரு நல்வினையோ தீவினையோ செய்து முடிக்கப்பட்ட பிறகு அந்த வினை அழிந்து விட்டது இல்லையா அதாவது அழிந்து விட்டதுன்னா இன்னமும் போகல சக்தி ரூபம் ஒரு பானம் உடஞ்சிட்டு பானம் உடஞ்சிட்டா என்ன ஆகுது சக்தி ரூபமா மண்ணில் இருக்கு அத மாதிரி ஒரு நல்வினையோ தீவினையோ செஞ்சு முடிச்ச பிறகு சக்தி ரூபமா நம்ம புத்தியில இருக்கு நம்ம புத்தியில இருக்கு இல்லையா அது எப்படியோ அதன் தன்மை கெட்டது தானே பானை உடலை வரது இருக்குன்னாலும் பானைங்கிற நன்மையில செய்யல அந்த தன்மை கட்டி விட்டதில்லை அது மாதிரி நல்வினையோ தீவினையோ அடுத்தவர்கள் செய்த உதவி நல்வினை அடுத்தவர்களுக்கு கேடு செஞ்சா தீவினை நல்வினையோ தீவினையோ செஞ்சு முடிச்ச பிறகு அது கெட்டு சஞ்சிதமா இருக்கு ஆக கெட்டு போன அந்த வினை அது எப்படி தானே வந்து வளர்ந்துடும் என்று நாம கேட்கின்றோம் மீமாசகரிடம் மீமாம்சர்களே நீங்கள் சொல்கின்றீர்களே வினைகளே பயனை தரும்னு சொல்றீங்களே செஞ்சு முடிச்ச பிறகு இந்த வினைகள் கெட்டு விட்டன வேறொரு நிலைக்கு போய்விட்டன இந்த கெட்டு போன வினைகள் எப்படி தாமே வந்து பயன் தரும் அப்படின்னு சொன்னா அவர்கள் சொல்கிறார்கள் வயலுக்கு உரம் போடுகின்றோம் அது மண்ணோடு மண்ணாக சேர்ந்து மத்தி கெட்டு போய் விளைச்சலாக பயனை தரவில்லையா நோய் வந்தா மருந்து மாத்திரைகளை சாப்பிடணும் அது உடம்புக்குள்ள போய் ரத்தத்தோட கலந்து தன் நிலையில் எப்படி எல்லாமோ மாற்றம் அடைந்து அதற்கு பிறகு அந்த நோயிலிருந்து நம்மை விடுவித்து பலன் தரவில்லையா எனவே சில பொருள்கள் கெட்டு போய் பயன்பெறத்தானே செய்கின்றன அதுபோல நாம் செய்கின்ற வினைகளும் கெட்டு போனாலும் பயன் தரும் இதுக்கு ஒரு தலைவன் வேண்டும் இறைவன் வேண்டும் அவன் தான் அந்த வினையை பயன்களை ஊட்டணும்னு சொல்றீங்க வினைகளே கெட்டு போய் பயன் தரும் என்று சொல்கின்றார்கள் விமாசகர் இதற்கு அருமையான விளக்கம் என்னவென்றால் நீங்கள் சொல்கின்ற ஓமைகளிலே உரமாக இடப்படும் அந்த காலத்துல இலை கதைகள் இவற்றை கூட உரமாக இடுவார்கள் இடும்போது இலை கதைகள் நல்ல பசுமையாக இருக்கும் உரமா போட்ட பிறகு மக்கள் கேட்டு போயிடும் கேட்டு போய் அதை பள்ளிக்கூடத்தில் பயணத்தை தான் செய்து அப்படி வாழ்ந்திருக்கிறார் நீங்கள் சொல்கின்ற ஓமையிலே அது உரம் பயன் தருவதாக இருக்கட்டும் அல்லது மருந்து மாத்திர பயன் தருவதாக இருக்கட்டும் எந்த இடத்தில் அந்த பொருள் இடப்பட்டோ அந்த இடத்தில் பயனை தருகின்றது இல்லையா உரம் வயலில் இடப்பட்டது அந்த வயல்ல ஒரு பிறவியில் செய்த வினைகள் மற்றொரு பிறவியில் வந்து பயிர்கின்றன மீமாசகருக்கும் பல பிறவிகள் உண்டு என்ற கோட்பாடு அவர்களுக்கு ஏற்படுகிறார் ஒரு பிறவியில் செய்த வினை வேறொரு பிறவியில் வந்து பயந்திருக்கிறது ஒரு இடத்தில் செய்யப்பட்ட வினை வேறொரு இடத்தில் வந்து பயந்திருக்கிறது ஒரு உடம்பால் ஒரு பிறவியை ஒரு உடம்பை கொண்டு செய்த வினை மற்றொரு பிறவியில் மற்றொரு உடம்பில் வந்து பயந்திருக்கிறது எனவே இந்த கெட்டு போய் பயந்தரும் என்று சொல்ற ஓமை பொருந்தாது இதை பார்த்தார் அடுத்து ஆணித்தரமான முறையிலே அசைக்க முடியாத முறையிலே நிறுவி விடுகின்றார் நிரூபித்து விடுகின்றார் என்னவென்றால் இறைவனே வினைப்படனை தர முடியும் அவனை தவிர வேற யாராலையும் வினைப்படனை தர முடியாது என்று அசைக்க முடியாமல் ஒரு கருத்தை வந்து கணித ரீதியாக சொல்லிவிட்டால் அது எல்லா காலத்துக்கும் போதும் இல்லையா அது பாருங்க அந்த காலத்துல அஞ்சு மூணு எட்டுன்னு இருந்தது இப்போ அப்படி இல்லை அஞ்சு மூணு பத்து அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது கணித ரீதியா ஒன்று சொல்லிட்டா அது எல்லா காலத்துலயும் நிலையா இருக்கும் அத மாதிரி இலக்கண முறையில் ஒரு கருத்தை நிலைநாட்டி விட்டால் அதுக்கப்புறம் அந்த கருத்துல மாறுபாடே கிடையாது ஆசிரியர் தொல்காப்பியர் ஒரு ஒரு தொழில் நடக்கணும்னா அந்த தொழில் நடப்பதற்கு முன்னால் எட்டு முதல் நிலைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் எட்டு முதலீடுகள் இருந்தால்தான் ஒரு தொழில் நடக்கும் சொல்லியிருக்கிறார் தொல்காப்பிய இலக்கண நூல் அதெல்லாம் சிரமம் படிச்சு என்னதான் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பலரும் படிக்க ஆர்வம் காட்டுவது ஆனா இவ்வளவு அருமையான செய்திகள்லாம் இருப்பாங்க மொழி இலக்கணம் மட்டுமா இருக்குது இப்படி ஒரு அற்புதமான செய்தி இருக்கு ஒரு ஒரு தொழில் ஒரு செயல் நடக்கணும்னா எட்டு நிலைகள் இருக்க வேண்டும் முதல்நிலையா என்ன அந்த செயல் நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டியவை அதெல்லாம் விட்டுட்டு முதல் நிலையில் வேற வந்தார் அந்த எப்ப இருந்தாலும் ஒரு செயல் நடக்கும் அந்த எத்தையும் தொல்லாத்தியர் சொல்வார் பாருங்க நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆமா இந்த எட்டு இருந்தால்தான் எந்த நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வேற வேலை தொடங்குவதற்கு முன்பே இந்த எட்டும் இருக்கக்கூடியவை இருக்க வேண்டியவை அதனால முதல்லையே இருக்க வேண்டியவை முதல் நிலையில் வேறு சமஸ்கிருதத்துல காரகம் என்று பெயர் என்னது காரணம் என்று பெயர் என்ன ஒரு வேலை நடக்கணும்னா ஒரு வினை நடக்கணும்னா அந்த வினையை செய்வதற்கு ஒரு பொருள் இருக்கணும் இந்த வினையை செய்வதற்கு ஒரு பொருள் இருக்கணும் என்ன மனதெல்லாம் அடிச்சு போட்டிருக்கு செங்கல்லாம் இருக்கு கட்டுமான வேலை ஒன்றும் நடக்கலையேன்னா வேலைக்கு ஒத்துக்கிட்டவங்க வரலையா வந்து எல்லாம் போட்டாங்க போட்டு போயிட்டாங்க அம்மாவை சொன்னாங்க வீட்டை கட்டி பாருங்க அப்படின்னு ஒரு வேலை நடக்கணும்னா அந்த வேலையை செய்யக்கூடியவர் இருக்கணும் அந்த வேலைக்கு எந்த பொருள்லாம் உட்படுது செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் உட்படுது கட்டுமான வேலை அவையெல்லாம் செய்யப்படும் பொருள் அந்த செய்யப்படும் பொருள் இருக்கணும் பானை வணிகிற வேலைன்னா அங்க மண் இருக்கணும் செய்யப்படும் பொருள் வேலை செய்யறவங்க இருக்கணும் செய்யப்படும் பொருள் இருக்கணும் செய்யக்கூடிய இடம் இருக்கணும் ஒரு வேலை செய்யணும்னா இந்த இடத்துல செய்யணும் ஒரு இடம் தேர்ந்தெடுப்போம் இல்லையா இடம் இருக்கணும் இந்த காலத்துல செய்வோம் காலம் இருக்கணும் சில வேலைகளை இரவு பொழுது செய்யலாம் சில வேலைகளை சாயந்தரம் செய்யலாம் சில வேலை காலையில தான் செய்ய முடியும் கால சூழ்நிலை இருக்கு இல்லையா காலம் இருக்கணும் வினையை செய்பவன் அதுக்கப்புறம் செய்யப்படும் பொருள் இடம் காலம் தக்க கருவிகள் ஒரு ஒரு வேலையை ஒவ்வொரு கல்வியை வச்சு தானே செய்ய வேண்டியிருக்கு கருவி இருக்கணும் எதுக்காக அந்த வேலையை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு நோக்கம் இல்லாம வேலையை செய்ய மாட்டோம் பிள்ளைகளா ஏதோ வந்து விளையாடுறான் போட்டான் ஆடுறான் அதுக்காக நோக்கமா இருக்கணும் அவனுக்கு அது மன மகிழ்ச்சி என்பது நோக்கம் அந்த குழந்தை பருவத்துல மன உணர்ச்சியோட வேற வேலை செய்ய முடியும் வேற என்ன செய்ய முடியும் திட்டமிட்டு வேலையை செய்திருக்கலாம் கொஞ்சம் விவரம் வேணும் ஆகவே சிறு குழந்தைகளுடைய விளையாட்டு தொழில் எடுத்திருக்காலும் அங்க மனமகிழ்ச்சிங்கிற நோக்கம் இருக்கு ஆகவே எந்த வேலைக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் அப்புறம் ஒரு பயன் இருக்கும் ஒரு பயன் வீட்டை கட்டுறாருன்னா தான் முடியவே வாழணும் அப்படிங்கிற பயன் அவரு தொழிலாளி அந்த வீட்டை கட்டி கொடுக்கிறாங்கன்னா அதன் மூலம் ஊதியம் பெறணும் என்று அவருக்கு பயம் ஆகவே எந்த ஒரு வேலைக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் பயனும் இருக்கணும் ஏழு முதல்னு சொல்லிட்டு வந்துட்டு பாருங்க எட்டு எட்டு சொன்னா ஏழு சொல்லியாச்சு ஏழு கொடுத்துட்டீங்களா வினையை செய்யக்கூடியவன் செயற்பட பொருள் இடம் காலம் கருவிகள் நோக்கம் பயன் அடுத்தது அடுத்தது தான் அதுதான் பெரிய விஷயம் அதான் கடைசியில் வைக்க அதை தான் தொழிலாப்பே முதல்ல சொல்றாரு என்னையா எப்படி சொல்றாருன்னு அதை பத்தியே நினைச்சு அடுத்த ஏழுக்கு நம்ம வருது நேரம் ஆயிரும் அதான் அதை கடைசியா வச்சுருவோம் என்னன்னா வினை என்பதும் இருக்க வேண்டும் வினை என்பதும் இருக்க வேண்டும் ஐயா வினையை செய்வதற்கு தானே என்னெல்லாம் இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு வரோம் வினையை செய்வதற்கு ஒரு ஒரு தொழிலை செய்வதற்கு அந்த தொழிலே முன்னாடியே இருக்கணும்னா தொழிலை செஞ்சு வீட்டை கட்டுறாங்கன்னா கட்டி முடிச்ச பிறகு தானே அதாவது அந்த கட்டிடம் நடக்கும் போது தானே அந்த தொழில் இருக்கும் கட்டி முடிச்ச போகவே இல்லை கட்டிலிருந்து வீடு கட்டுதல் தொழிலாம் கட்டி கொண்டு இருக்கும் போது அந்த கட்டுதல் தொழில் இருக்கும் அது தொடங்குறது இது முதல்நிலைன்னு பேரு இந்த எட்டுக்கும் முதல்நிலைன்னு பேரு வேலை தொடங்குறதுக்கு முந்தையே இந்த எட்டு இருக்கணும்னு சொல்றாரு வேலை தொடங்குறதுக்கு முந்தையே அந்த வேலையை எப்படி இருக்க முடியும் தொடங்கி நடந்துட்டு போது தான் அந்த வேலை இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வரும் அப்போ அதை எவ்வளவு அருமையா சொல்றாருன்னா ஒரு தொழில தொழில் வினை எல்லாம் ஒண்ணுதாங்க ஒரு தொழில் அல்லது வினை அது ரெண்டு வகைப்படுது பொது வினை சிறப்பு வினை இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆர்வம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது புரிஞ்சுக்கிட்டோம்னா இதனால பெரிய பேரு என்னன்னா அதுதான் முக்கியம் வினைப்பலனை இறைவனையே ஊட்ட முடியும் இதுக்காகவும் வினைப்பயனை எடுத்துக்கொள்ள முடியாது வினைகளும் தாமே வந்து வழியிலே ஊட்ட அது இறைவன் ஊட்டினால்தான் வினைப்பயன் கிடைக்கும் என்பது நமக்கு எந்த தெளிவா புரிஞ்சிடும் அதுக்கு இந்த துணை செய்து இந்த மத்தியான வேலையில தாண்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் தொல்காப்பியத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த தொல்காப்பிய சூத்திரமும் வாழ்வியல் தான் நான் உணர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் சகரமா மாறணும் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் வாழ்வியல் தான் என்ன அப்படின்னா நம்முடைய தொழில் நாம் செய்கிற செயல்கள் வினைகள் தான் பொது வினை சிறப்பு வினை ரெண்டு வகையா இருக்கு என்ன கொஞ்ச நேரத்தை பற்றி சாப்பிட்டோம் அதுல இருந்து ஆரம்பிப்பேன் சாப்பிட்டோம் சாப்பிட்டான் அப்படின்னா அதனுடைய அதை அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சாப்பிட்டான்னு சொன்னீங்களே அதை விளக்கி சொல்லுங்கன்னா என்னென்ன சாப்பிட்டான்னு சொல்லணுமா அதெல்லாம் வேண்டாம் சாப்பிட்டாங்கிறத செயலை விளக்கி சொல்லுங்கன்னா எப்படி சொல்லணும்னா சாப்பிடுதலை செய்தான் நடந்தான் என்பதில் அறமாறை நடத்தலை செய்தான் படித்தான் படித்தலை செய்தான் உறங்கினான் உறங்குதலை செய்தான் இப்போ பாருங்க சாப்பிடுதல் நடத்தல் படித்தல் உறங்குதல் இப்படி எத்தனையோ வினைகள் இருக்கின்றன இவை ஒவ்வொன்றும் தனித்தனி வினைகள் சிறப்பு வினைகள் சாப்பிடுதல்கிற வினை வேறு படித்தல்கிற வினை வேறு நடத்தல்கிற வினை வேறு உறங்குதல்கிற வினை வேறு இந்த மாதிரி எத்தனையோ வினைகள் இருக்கின்றன இவை ஒவ்வொன்றும் சிறப்பு வினை ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்பு வினை ஆனால் ஒவ்வொரு சிறப்பு வினையிலும் செய்தான் என்பது பொதுவினையாக இருக்குது செய்தல் என்பது பொதுவினை இல்லையா சாப்பிடுதலை செய்தான் அதனையும் செய்தான் இருக்கு படித்தலை செய்தான் அதனையும் செய்தான் இருக்கு சாப்பிடுறான்னா சாப்பிட்டான்னா சாப்பிடுதலை செய்தான் அர்த்தம் அதை மறுக்க முடியாது அப்ப அதை செய்தான்னு இருக்கு ஒத்துக்கதாக செய்யணும் படி அங்கே படித்தான்னு சொன்னா படித்தலை செய்தான் அதையும் செய்தான் இருக்கு நடந்தான்னா நடக்கதை செய்தான் உறங்கினான்னா உறங்குதலை செய்தான் அப்ப செய்தல் என்பது நம்முடைய எல்லா சிறப்பு வினைகளிலும் இருக்கக்கூடிய பொதுவினை சரிதானா மற்றவையெல்லாம் படித்தல் சாப்பிடுதல் நடத்தல் உறங்குதல் இவை ஒவ்வொன்றும் சிறப்பு வினை இவை ஒவ்வொன்றும் சிறப்பு வினை இந்த ஆசிரியர் என்ன சொல்லிட்டார் என்றால் ஒரு வினை செய்வதற்கு முன்பு எட்டு முதல்நிலைகள் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பொது வினை செய்யப்படுவதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம் ஒரு பொது வினை செய்யப்படுவதற்கு முன்பு எட்டு முதல்நிலைகள் இருக்கணும் அந்த எட்டு முதல்நிலை ஒரு சிறப்பு வினை இருக்கணும் அப்பதான் பொது வினை நடக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதை நமக்கு விளக்கி திறம்பட விளக்கி உதவிய பெருந்தகை ஆசிரியர் சேனாவரையர் தொல்காப்பியம் சுழதிகாரத்துக்கு சிறந்த உரை சேனாவரையர் உரை தமிழ்நாடு பிறந்தவர்கள் அதாவது வேற வேற பாடம் எடுத்து படிச்சிருக்கலாம் ஆனாலும் நாம எல்லாரும் தமிழர் தொல்காப்பியம் சேனாவரையர் உரை திருக்குறள் பதினேழு உரை இல்லையா சிறப்பதிகாரம் அடியாருக்கு நல்லார் உரை பத்து பாட்டு நச்சினார் நச்சினார்கணியர் உரை சிவஞானபோதன் சித்தியார் சிவஞான சுவாமிகள் உரை இவற்றை எல்லாம் படிக்க வேண்டும் அப்படின்னா நமது ஒரு தமிழனுடைய வாழ்வு நிறைவாகும் இவற்றில் சிலவற்றையாவது படிக்க வேண்டும் எல்லாவற்றையும் படிக்காட்டலாம் நானே இவற்றில் எல்லாவற்றையும் படிக்கவில்லை படிக்கின்ற முயற்சியில தான் ஓடிட்டு இருக்கு எல்லாத்தையும் படிக்கலாம் அது சுவாமிக்கு தான் இருக்காங்க ஆகவே ஆசிரியர் சேனாவதியை தான் சொல்றார் என்ன ஒரு வினை தொடங்குவதற்கு முன்பு எட்டு முதலீடுகள் இருக்கணுங்கிறாங்க அந்த எட்டு முதலீடு ஒண்ணு வினையாக வினையவே வச்சிருக்காங்களே அப்படின்னா அது சிறப்பு வினை சிறப்பு வினை இருந்தாலும் பொதுவே நடக்கும் வீடு கட்டுதல் அந்த நம்ம எடுத்துக்காட்டியே வச்சுக்கணும் வீடு கட்டுதல் சிறப்பு வினை வீடு கட்டுதலை செய்யலாம் பொதுவினை என்ன அந்த ஈரவன் இருக்காமலே அவன் வீடு கட்டுதல் என்ற திறமை இருக்க வேண்டும் வீடு கட்டுதலாக செயல் உடலுக்கு வீடு கட்டுதல் என்ற திறன் அந்த ஸ்கில் அப்படி இருக்கணும் இல்லையா அந்த திறன் இருந்தா தானே வீடு கட்டுதல் செய்தல் அந்த செய்தல்ங்கிற வேலை நடக்கும் எவ்வளவு நுட்பமாக சொல்லியிருக்காங்க பாருங்க சரியா இந்த அளவுக்கு நம்ம தொல்காப்பியத்துல இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதுல எந்த வினையாம இருக்கட்டும் எந்த வினையாம இருக்கட்டும் அந்த வினையை செய்பவன் இருக்கணும் இல்லையா அந்த செய்பவன் தான் ஆமா உலக ஒவ்வொரு கடைகள் இருக்கு வீடு கட்டுறதுக்கு படம் வரைதல் இருக்கு வாத்தியங்களை செய்ததுக்கு அது ஒவ்வொரு நிபுணர்களும் தான் செய்ய முடியும் ஆனா நாம் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிடுதல் படித்தல் நடத்தல் உறங்குதல் எல்லா மக்களும் செய்யலாம் செஞ்சாலும் சாப்பிடுதல் நடத்தல் அதெல்லாம் சிறப்பு வினை தான் அதுல உள்ள செய்தல் செய்தல் தான் பொதுவினை அப்போ சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை நடக்கக்கூடிய ஒரு தன்மை படுத்து உறங்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம ஆன்மாட்ட இருக்கு அதனாலதான் அதெல்லாம் செய்ய செய்ய முடியுது அப்ப இந்த வினையை செய்யற ஆன்மா இருக்கிறானே இவன் எப்ப வினையை செய்ய முடியும் அப்படின்னா இந்த ஏழு முதல்நிலைகளோடு சேர்ந்தாதான் செய்ய முடியும் எட்டு முதலையும் நல்லா குடிச்சுட்டீங்களா நம்ம உடனே குடிச்சோம்னா நேரம் ஆயிடும் ஏன்னா இதுக்கு நடுவில் ஒரு இடைவெளி வந்ததுன்னா உடச்சி கிடைக்காது முதலே நல்லா குடிச்சுக்கோங்க இடம் காலம் நோக்கம் பயம் அப்புறம் வினை இதுல சித்தப்பொருள் எல்லாம் பொருள் அது ஒண்ணு சித்து பொருள் அறிவு பொருள் மக்கள் எல்லாம் ஜலம் தானே சந்தேகம் இல்லையே இடம் காலம் கருவி நோக்கம் பயம் வினை எல்லாம் ஜடம் இப்போ இந்த செய்பவனுக்கான ஆன்மா இப்ப ஒரு வேலையை செய்யணும்னு வைக்க அதுக்கு இவனுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு இவனுக்கு இடம் வேணும் செய்யப்பட பொருள் வேணும் காலம் வேணும் கல்வி வேணும் நோக்கம் வரணும் பயம் வரணும் எல்லாம் கூடி வரும்போது நம்ம செய்ய முடியும் இல்லையா அந்த ஏழும் கூடி வந்தாதான் இந்த எட்டாவது இருக்கக்கூடிய செய்யறவன் ஆன்மா செய்ய முடியும் அந்த ஏழு ஜடம் கருவி தானம் இனம் செயற்படு பொருள் நோக்கம் பயம் வினை இந்த ஏழு கடம் ஆகவே இந்த ஏழு வந்து செய்பவனாகிய ஆன்மாவோடு வந்து தாமாக சேரமாட்டான் ஏன்னா ஏழு ஜடம் சரி செய்பவனாகிய ஆன்மா சித்து தானே இவன் போய் அந்த ஏழு கூட சேரட்டுமேனா இவன் அந்த ஏழு கூட சேர்த்த பிறகுதான் அறிவு விளக்கமே பெற முடியும் ஏன்னா ஆன்மான்னு இருக்குங்க இப்ப செய்பவன் கட்டிடம் கட்டக்கூடிய தொழிலாளி ஒரு மனிதன்ற முதல்ல பாக்குறோம் அப்ப இடம் என்ன வரும் அவன் எந்த இடத்துல வீட்டை கட்டுறாங்களோ அந்த இடம் தான் இடம் ஆனா இந்த செய்பவன் நம்ம ஆன்மாவில் வச்சிருக்கிறோம் ஏன்னா வினை கொள்கையை பத்தி படிச்சிருக்கிறோம் காலையில இருந்து அப்ப வினை கொள்கை வரும்போது வினையை செய்பவன் யாரு ஆன்மா மனிதன் சொல்லல வினை செய்வது யாரு இந்த பிறவியா எடுக்கிற பிறவி அதுதான் மனிதன் செய்யற பொருள் எது ஆன்மா அப்போ வினையை செய்பவன ஆன்மான்னு வச்சுக்கிட்டா அப்ப இடம் எது வரும் நீங்க சொல்லிடலாம் அவ்வளவுதான் வினையை செய்யும் பொருள் ஆன்மான்னு வச்சுக்கிட்டா எந்த இடத்தை வச்சு ஆன்மா வினையை செய்யறான் உடம்பு என்ற இடத்தை வச்சுதான் அவன் சாப்பிட்டாலும் சரி நடந்தாலும் சரி படித்தாலும் சரி எந்த சிறப்புடைய செஞ்சாலும் சரி அவனுக்கு ஆன்மாவுக்கு இடமாக இருப்பது எது உடம்பு அந்த இடம்ங்கிற முதலடி சேராம அண்ணனுக்கு அறிவு விளங்குவான் காலம் கருவியெல்லாம் வந்து சேராம அவனுக்கு அறிவு விளங்குமா விளங்காது ஆகவே முதல்ல சொன்ன மாதிரி ஆன்மா ஒண்ணுதான் சித்து பொருள் எட்டுல ஆன்மா ஒண்ணுதான் சித்து பொருள் மற்ற ஏழும் ஜடப்பொருள் இந்த ஏழும் ஜடப்பொருளா இருப்பதனால இந்த உடம்பாகிய இடமோ காலம் கருவியோ செயற்படு பொருளோ நோக்கம் பயோ ஏழு ஜடம் அவை ஆன்மாவை வந்து பொருத்த மாட்டான் ஆன்மா சித்து பொருளா இருந்தாலும் அந்த உடல் கருவியெல்லாம் பெற்ற பிறகுதான் அறிவு விளக்க விளங்க முடியும் இந்த ஆன்மாவுக்கு ஆகவே செய்வனாகிய ஆன்மாவும் இந்த ஏனோடு சேர முடியாது அந்த ஏனும் இந்த ஒன்னும் சேரலைன்னா எந்த வினையும் நடக்காது அப்போ அந்த ஏனை இந்த ஒன்னோட பேரறிவு கொண்ட சிவபெருமானே சேர ஊட்டுவித்து ஆன்மாவுக்கு இன்ப துன்பங்களை ஊட்ட வல்ல ஒரே பொருள் சிவபரம்பொருள் ஒன்றே ஆகவே சிவபெருமானே வினைப்படனை ஊட்டுவான் இதுக்கு அருந்த சிவம் அந்த தொல்காப்பிய சூத்திரத்தை எடுத்து சொல்றாங்க ஏற்பட்ட ஒரு கரகம் இருக்கார் உலகு உடல் கரணம் காலம் ஒரு பல நியதி செய்தி முதல் அடியே எட்டு காரணமே சொல்லிட்டார் அதை நீங்க உரையை பார்த்து பொறுமையா தெரிஞ்சுக்கோங்க உலகு உடல் கரணம் காலம் ஒரு பல நியதி செய்தி பறையவை கொண்டு கண்மம் பண்ணுவது உண்மைதானா ஒரு செயலை செய்கின்ற செயலை செய்யும் முதல்நிலையாகிய உயிர் மற்ற ஏழு முதல்நிலைகளோடும் கூடி வினையை செய்தல் பழமை அனுபவித்தல் எல்லாம் நடக்குது இதுதான் உண்மை அப்படின்னா நிலவிடாது இவைதான் சென்று அந்த ஏழு கணமும் போய் உயிரோடு தாமாக சேர மாட்டான் நினைந்து உயிர் நிறுத்திக் கொள்ளாது உயிரோ சித்தாக இருந்தாலும் அந்த ஏழு முதலைகளோட முதநிலைகளோட சேர்ந்த பிறகுதான் அதுக்கு அறிவே விளங்கும் முக்கியமா உடல்கிற இடத்தோடு சேரணும் கருவிங்கிற இந்திரியங்கள் அந்த கடமோடு சேரணும் உயிருக்கு கருவிங்கிறது வீடு கட்டுவதற்கு பல கருவி இருக்கலாம் அது ஒரு எடுத்துக்க சின்ன எடுத்துக்காட்டு உயிர்னு வரும்போது உடம்பு ஏதோ உடம்புல உள்ள கருவிகரங்கள் தான் கருவி இந்த இடமாகிய உடம்போடும் கருவியாகிய தத்துவங்களோடும் சேராவிட்டால் சேர்ந்த பிறகுதான் இதுக்கு அறிவே விளக்கப்படுது அப்ப தானா போய் இந்த உயிரும் அந்த ஏழு கூட சேர முடியாது அதான் இவை நாம் சென்று நினைந்து உயிர் நிறுத்தி கொள்ளாது அழகிலா அறிவன் ஆணை அழகிலா அறிவன் அளவே இல்லாத பேரறிவு கொண்டவன் வேறு அவைதான பேரறிவு கொண்டவன் அதையெல்லாம் அறிவன் ஆணை அவன் இருக்கிற ஆணைதான் வெளிப்படங்களை கூட்டிருக்கிறது இந்த ஆன்மாவுக்கு இன்னவரன் சேரட்டும் என்று அவன் இருக்கிற ஆணைதான் அழகிலாம் அறிவன் ஆணை அனைத்திலும் நாளை சேர்த்திடும் அனைத்திலும் சேர்த்திடும் சேர்த்திடும் நாளை கருணையோடு இன்பம் துன்பம் எது கொடுத்தாலும் கருணையோடு தான் எல்லாரும் சொன்னீங்க சார் துன்பம் கொடுத்தாலும் கருணை இந்த உலக துன்பங்கள் எப்படிப்பட்ட துன்பம் தான் இருக்கு ரொம்ப ஈஸியா தரணைன்னு சொல்றீங்களா காரணா இறைவன் மருத்துவம் போல வினைப்பழமை ஊட்டுவான் என்று சொல்றாங்க மருத்துவன் போல வினைப்பழமை ஊட்டுவான் மண்ணுடைய சில வியாதி மருத்துவன் அழுத்தியோடும் சின்னமாய் அழுத்தக்கீறி தீர்க்கிறோம் சில வியாதிக்கு மருத்துவம் என்ன பண்றான் அழுத்தக்கீறி தீர்க்கின்றான் ஆபரேஷன் அறுவை சிகிச்சை பண்றான் சில வியாதி சில வியாதிக்கு கண்ணிய கட்டிப்பாலும் கலந்து உடன் கொடுத்து தீர்ப்பான் இல்லையா பால் படம் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடணும் அந்த சத்துள்ள தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன் ரெண்டுமே நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாகவே உள்ளன அது மாதிரி இந்த ஆறு பாட்டவன் நம்ம பகுத்து பார்க்கிறோம் இந்த ஆறுல மூணு பாசிட்டிவ் மூணு நெகட்டிவ் நம்ம பகுத்து பார்க்கணும் இல்லையா செல்வம் இன்பம் உயர்வு இதெல்லாம் நல்லா இருக்கு வறுமை துன்பம் தாழ்வு இது நல்லா இல்லை ஆனா எம்பெருமான் எனக்கு பகுத்து பார்ப்பது செல்வமாகட்டும் வறுமையாகட்டும் இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் உயர்வாகட்டும் தாழ்வாகட்டும் எல்லாம் அந்த ஆன்மாவுக்குரிய ஆணவமர நோயை போக்குவதற்காக கொடுக்கப்படும் மருந்துகள் என்று இந்த நோக்கிலேயே கொடுக்கின்றார் நோய் இருந்தால் ஆணவமரம் இந்த துன்பமோ இந்த தாழ்வோ வறுமையோ நோய் அல்ல ஆணவமரம் தான் நோய் துன்பம் அடையணும் அவன்கிட்ட மட்டும் இல்லை இன்பம் பெறவன்ட்டே அந்த நோய் இருக்கு உயர்வான நிலையில் இருக்கவன்ட்டே அந்த நோய் இருக்கு இல்லையா செல்வம் உள்ளவன்ட்டே அந்த நோய் இருக்கு அதே மாதிரி வறுமை உள்ளவர்கிட்ட துன்பம் பெறுபவர்கள் தாழ்ந்த தாழ்ந்த நிலையில் போற அவர்கள்ட்டே அந்த நோய் இருக்கு இறைவனுடைய நோக்கம் அந்த ஆணவம் என்ற நோய் எல்லாருக்கும் நீக்கணும் ஆனால் வறுமை துன்பம் தாழ்வு வந்தவர்கள் அதனால் மிகவும் மனம் வருந்தி அந்த வருத்தத்திலேயே மூழ்கி ஆணவ நோயை தீர்ப்பதற்கான அந்த வினைப்படங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதில்லை என்னவென்றால் இதையெல்லாம் நம்ம இறைவனை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி அந்த நிலையிலும் இறைவனை வழிபட்டால் அவர்கள் உயிர் விடுவார்கள் பந்தி பிராட்டியார் அவர்கள் விட்டு விட்டுதான் ஜீவனம் நடத்தி வந்தார்கள் அதற்கு மேல அவர்களுக்கு ஒன்றும் அன்றாடம் விட்டு விட்டு அவர்கள் ஜீவனம் ஆனால் இறைவனை அவர்கள் ஒருபோது பெருமானே கூலியாக அவர் உலகத்துல யாருக்கும் முதலாளியா ஒரு சாணத்துல இல்லை வந்து காட்டியார் யாரும் முதலாளியமான அவர் அடைவதற்கு உலகத்துல யாரும் வாங்க போங்க சாதாரணமா பேசுவாங்க விட்டு விக்கிறவங்க தானே வாங்கம்மா போங்கம்மான்னு பேசுவாங்க ஆனா அவருக்கு யாரு கூலியால உள்ள மண்ணை எடுத்து நம்முடைய திரு மன்னராட்சி காலத்தை சொல்ல முடியுமா சேரன்னா சேர நாட்டு மன்னன் தான் சேரன் சோழன்னா சோழ நாட்டு மன்னன் தான் சோழன் மற்றவர்கள் சோழ நாட்டு குடிகள் சோழ நாட்டு மக்கள் தான் சொல்ல முடியும் சேரன்னா சேர பாண்டிய பாண்டிய நாட்டு மன்னன் தான் மன்னனா இருந்தால்தான் அந்த பேர் பாண்டியன் என்றோ இவர் அமைச்சராக இருக்கிறார் மன்னனா இருக்கிற ஆனா மன்னனுக்குள்ள என்னவன்

இதான் இவ்வளவு செல்வம் இருக்கு புகழ் இருக்கு பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு பாண்டியனாலே வருஷம் பட்டு இருக்கு இதற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் என்ன எதிர்பார்க்குறீங்க கேட்குறீங்க எம்பெருமான் எப்ப குருநாதரா வந்து ஆட்கொள்வான் இந்த மனங்களில் இருந்தெல்லாம் எப்ப விடுவிப்பான் என்றுதான் நினைத்தார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற திருப்பந்துரை குருந்தர் வந்திருக்கு பெருமான் வந்திருக்கு இவ்வளவு இருந்ததை நினைச்சவன் புறப்படுகிறார் இவர் பாண்டிய நாட்டிற்கு புறப்படும் போதே அவர் திருப்பங்குடி குருந்தமடத்தில் வந்து ஐநாய கணங்களை சீடர்களாக்கி கொண்டு வந்து குருந்தமடத்தில் காத்திருக்கின்றார் நினைவாக சிவனுடைய வேண்டி உருகின்றார்கள் புற்றுமாய் மரமாய் புனல் காலைய உந்தியாய் வற்றியாரும் என் மலரடி காணாம் அண்ண என்னை ஒரு வார்த்தையில் படுத்து பற்றினாய் அப்படிங்கிறார் இத்தனை செல்வ செழிப்புகளும் புகழும் பெயரும் இருந்தும் அவற்றின் மையல் கொள்ளாமல் திருவருள் ஒன்றையே நாடி நிற்கின்ற அதிபக்குவ நிலை இருந்ததால் அவருக்கு அந்த பிறவிலேயே ஞானம் எழுதுகிறது மிக மிக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதனால் மனத்தில் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் நாள்தோறும் சிவபக்தியை கலைக்க செய்து வந்ததால் வந்தி பிராண்டியாருக்கு பெரும் பேர் கிடைத்தது மணிவாசகருக்காக வந்து பாண்டிய மன்னனுக்கு ஒரு நீதியை உணர்வையிலும் திருவாசலை பெருமை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வந்து அதே சமயத்தில் அந்த வந்தி பிராட்டியாருக்கும் ஒரு பெரும் ஆகவே செல்வ வறுமைகளோ இன்ப துன்பங்களோ உயர்வு தாழ்வுகளோ எவை வந்தாலும் அவை எம்பெருமான் திருவருளை பெறுவதற்கும் ஞான முக்திகளை அடைவதற்கும் தடை அல்ல நாமளா தடையா ஏற்பட்டுள்ளதான் உண்டு அவற்றில் சிலவற்றின் மீது விருப்பும் சிலவற்றின் மீது வெறுப்பும் வைத்து இல்லையா மனம் மகிழ்ந்தலும் மனம் சோழ தோன்றும் போதும் இது போன்ற நிலைகளை எல்லாம் அடைந்து அதெல்லாம் இறைவழிபாடு போதை அக்கறை செலுத்தாமல் விட்டு விடுவதுதான் அந்த நெறி தொடர்ந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க பெரிய விஷயம் இதெல்லாம் உணர்ந்து தெளிவுபட்டு நாம உணர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா இப்ப நான் பேசுறது அந்த அப்படியே ஒளிபரப்புற மாதிரி அருளதி சொல்கிறார் சுவையான சுவாமிகள் சொல்கிறார் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு கருவியா இதெல்லாம் இதெல்லாம் உணர்ந்தவர்கள் நான் எடுத்துக்காட்டா காட்டினவர்கள் தான் வந்தி பிராட்டியார் மணிவாசல் போட்டிருக்கணும் நான் உலகத்துக்கு இன்னும் எத்தனையோ பிறவிகள் வேண்டும் அடியா தொடர்பு வேணும் அடியா தொடர்பு இருந்தா அந்த பிறவிகள் எண்ணிக்கை கூடும் இதே வகுப்பு நடத்துறீங்களா சரி சரி நடத்துங்க எனக்கு ஏதாவது எனக்கு எத்தனையோ வேலை இருக்குன்னு போயிருந்தோம்னா இன்னும் பிறவிகள் வந்து போட்டுதான் ஆகவே இதெல்லாம் ஒரு கல்யாணம் மிகவே விஷயம் இருக்கு இதையெல்லாம் உணர்ந்து தெளிந்து தளராத சிவபக்தி நின்று ஐயன் தொடர்கிறேன் இதையெல்லாம் உழைச்சிட்டு சமயங்களின் மூலமாக தெரிய வருகின்ற விஷயங்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்லி அவர் செய்தியை வந்து என்ன பண்றோம் கன்வே பண்றோம் இன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் ஒரு இன்ஃபார்மர் வருது அது இப்படி அருமையாக இருக்கு இப்போ அடுத்த சந்தேகம் என்னவென்றால் தேநீர் நேரம் சந்தேகம் இது இல்லை அது வேற விஷயம் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா அதை ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல நேரம் போயிடும் அதுக்காக வேண்டி கேட்டுக்கிட்டேன் அதை பாதியில நிறுத்த வேண்டாம் என்ன வழக்கமா இந்த நேரத்தில் சொல்வார்கள் அல்லது நீங்க தேனியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டீர்களா Ah, அடுத்த சந்தேகத்துக்கு வருவோம் அடுத்த சந்தேகம் என்னவென்றால் இந்த இணை காரணமாக உயிர்கள் மாறி மாறி பிறக்கின்றன என்று சொல்லும் பொழுது ஒரு சாரார் சொல்கின்றார்கள் உயிர்களுக்கு மறுபிறவி உண்டு ஆனால் அந்த மறுபிறவியே உயிர்கள் அச்சுமாறி பிறப்பதில்லை என்று சொல்கின்றார்கள் அச்சுமாறி பிறப்பதில்லை ஒரே அச்சில் தான் திரும்ப திரும்ப பிறக்கும் என்பது ஒரு சாரா கொள்கை ஆனால் சைவ சித்தாந்த கொள்கை அது அல்ல உயிர்கள் மறுபிறவி இருக்கும்போது அச்சு மாறாது என்று சொன்னால் என்ன முடிவு கிடைக்கும் என்றால் மனித பிறவி எடுத்த உயிர்கள் அடுத்த பிறவியும் மனித பிறவியில தான் பிறக்கும் விலங்கு பிறவி எடுத்த உயிர்கள் அடுத்த விலங்கு பிறவியில தான் பிறக்கும் அது மாதிரி பறவைகளாக பிறந்தவை தாவரங்களாக பிறந்தவை ஊறுகின்ற ஊர்ந்து சொல்கின்ற பூச்சிகளாக பிறந்தவை அது என்ன பிறவியோ அந்த பிறவிதான் அடுத்த பிறவி அதுல கொஞ்சம் கூட கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளவுதான் என்று சொல்கின்றார்கள் ஆனால் சைவ சித்தாந்தம் இதனை மறுக்கின்றது எந்த பிறவியில் இருக்க வாழ்ந்த ஆன்மாவும் அடுத்த பிறவியில் மாறி வேறொரு வகையான பிறவிக்கு செல்லலாம் அதாவது அந்த கூட உடலின் தன்மை மாறுதல் மனித கூட உடலின் தன்மை வேறு விலங்கு கூட உடலின் தன்மை வேறு அதுபோல விலங்கு கூட உடலின் தன்மை வேறு பறவை கூட உடலின் தன்மை வேறு அது மாதிரி ஊர்வன நீர் வாழ்வன தாவரங்கள் இப்படிலாம் கூட உடல்ல நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன ஏன்னா அந்த ஓரறிவு விளக்கம் ஈரறிவு விளக்கம் அப்படியே தொடங்கி ஆறறிவு விளக்கம் அதுக்கு ஏற்ப அந்த கூட உலகம் இருக்கும் ஆறறிவு விளக்கம் பெற்ற உயிர்கள் அதுக்கு ஏற்ப வசதியோட வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வடிவத்தில் மனித கூட உடல் இருக்கும் ஆகவே வினைக்கு ஏற்ப பிறவி எப்படினாலும் மாறலாம் உயிர்கள் அச்சு மாறி பிறக்கலாம் என்று சொல்லி அதற்கு அருமையான ஓமைகள் சொல்கின்றனர் அச்சுமானியும் பிறக்கலாம் சொல்றாங்க ஒழிய அச்சுமானி தான் பிறக்கணும்னு கட்டாயம் இல்லை அது வினையை பொறுத்தது மனித பிறவி எடுத்த உயிர் அடுத்த பிறவியிலும் மனித பிறவியே பெறலாம் பெறக்கூடாதுன்னு இல்லை ஒரு பாம்பு இருக்கிறையே இருக்கலாம் பேர் சொல்லப்படாமல் இந்த நேரம் சொல்லலாம் ஒரு பாம்பு தன் சட்டையை உரித்துக் கொண்டு என்று ஒரு ஓமை ஒரு பறவை தன் முட்டையில் இருந்து வெளிவந்து வேறு இடத்துக்கு வந்து நிற்பது போல இது அடுத்த ஓமை கூடு விட்டு கூடுவாயும் கலை தெரிந்த ஒருவர் தன் உடலில் இருந்து வேறொருத்தர் உடலுக்கு செல்வது போல பாம்பு கோடுவித்தல் போமை ஒரு ஒரு வகை பிறவியில் இருக்கிற ஆன்மா அடுத்த பிறவிலையும் அதே வகை பிறவிக்கு வருதுன்னா அது பாம்பு கோடுவித்தல் போன்றது பறவை வந்து தன்னுடைய முட்டையிலிருந்து வெளியே வருது அது இடம் மாறுதல் ஒரு பிறவியில ஒரு நாட்டில் வாழ்ந்துருக்கலாம் அடுத்த பிறவியில வேற ஒரு நாடு வேற ஒரு இடம் இடம் மாறுதல் முட்டைங்கிற இடத்துல இருந்து அந்த பறவை தரைங்கிற இடத்துக்கு வந்திருக்கு அல்லது கூடுங்கிற இடத்துக்கு வந்திருக்கு இது வந்து இடம் மாறுதல் பிறவி மாறும்போது கூட மாறும் இடம் மாறும் பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி மனித பிறவி மனித பிறவி விலங்கு பிறவி விலங்கு பிறவி தான் வரணும்னு இல்லை விலங்கு பிறவி மனித பிறவிக்கு மாறணும் இல்லையா தீவினைகள் நிறைய செஞ்சிருந்தாங்கன்னா மனித பிறகு விலங்கு பிறவி போகலாம் புண்ணியங்கள் இடையில புண்ணியங்கள் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா தேவ பிறவிக்கும் போகலாம் தேவலோகத்துக்கும் இல்லையா எவ்வளவு பெரியவர்களா இந்த மாதிரி மண்ணுலகில் மனிதர்களா வாழ்ந்து நிறைய புண்ணியம் செஞ்சுதான் இன்னைக்கு தேவர்களா இருக்கிறாங்க தேவர்களா இருப்பதற்கு செய்ய வேண்டிய புண்ணியம் தேவலோகத்தில் செய்யக்கூடிய புண்ணியம் இல்ல இந்த மண்ணுலகத்தில் செய்யக்கூடிய புண்ணியம் தான் நம் புராணங்கள் சொல்கின்றன ஆகையினாலே அதான் வானே நிலனே பிறவே அறிவறியான் அப்ப மகாபெருமான் ஜெயசிகரையா அவர்கள் மகாபெருமான் பிரதான ஜெயசிகரையா அவர்கள் சொல்லுவார் ஆதிமகாபெருமான் வானே நிலனே பிறவே வானே வானுலகம் நிலன் இந்த மண்ணுலகம் பிறங்கிறது மற்ற கீழுலங்கள் வானுலகத்துக்கும் கீழுலகத்துக்கும் நடுப்புற மண்ணுலகத்துக்காக வரேன் ஏன்னா இந்த மண்ணுலகத்துல செய்யற புண்ணியங்களை பொறுத்து தான் வானுலகத்துக்கோ கீழுலகத்துக்கோ போக முடியும் அதனால மண்ணுலகத்தை நடுவில் வைத்தார் நிலனை நடுவில் வைத்தார் ஆகையினால் புண்ணியம் நிறையா இருந்தா இந்த மனிதர்கள் வந்து தேவலோக வாழ்க்கை மனித பிறகு வந்து தேவலோக பிறகு போகலாம் அப்ப கூட உடல் மாறுது இந்த மனித உடல் வேறு தேவலோக உள்ள தேவ உடல் வேறு இல்லையா வாழ்ந்த உயிர் மனித பிறகு வரலாம் அப்ப கூட உடல் மாறிடுது இது எப்படி நான் கூட விட்டு கூடு வாய்தல் போல அதாவது தனக்குரிய கூட விட்டு கூடு வாய்தல்னா வந்து ஒரு மனித உடல் உடலுக்குள்ள மனித உடல் கூட போறாங்க இருக்கும் பொழுதும் இந்த பிறவியெல்லாம் மாறுதுன்னா அப்படி இல்லை தனக்குரிய உடலை விட்டு மற்றொரு பிறருக்குரிய கூட போகிறார் அது மாதிரி தான் வாழ்ந்த பிறவியை விட்டு விட்டு ஒரு பிறவிக்கு மாறுது அதுக்காக இந்த ஓமை அதுக்கப்புறம் நனவு மாறி கனவு செல்வது அது ஏன்னா அறிவு வேறுபடுதல் நனவில் இருக்கும்போது நம்ம சுற்றுச்சூழல் நம்ம அப்ப நனவு நிகழ்ச்சியை முழுக்க நம்ம மறந்துடுவோம் கனவு தான் போகுது அப்ப நம்ம அறிவு வேறுபட்டுட்டா அறிவு வேறுபட்டு விட்டது ஆகவே பாம்பு தோலுரித்தல் வந்து உடல் வேறுபடுதல் அதுக்கு ஓமை வரையிலிருந்து வெளியே மாற்றம் நிகழும் ஒரு ஒரு ஊர்ல வந்திருப்பான் இன்னொரு ஊர்ல போய் வருப்பான் அடுத்த பகுதியில உடல் மாற்றம் போன பிறகு இருந்த உடல் வேலை இந்த பிறகு உடல் வேலை உடல் மாற்றம் இட மாற்றம் அச்சு மாற்றம் போன பிறகு பகையாந்திருப்பா மனிதன் வந்திருக்கான் அச்சு மாற்றம் அறிவு மாற்றம் இல்லையா போன கல்வியில் நடந்த எந்த சம்பவங்களோ இப்ப நினைவு இருக்காது நனவு நனவுல நடந்த எந்த சம்பவமும் கனவுல நினைவு இருக்காது நனவு மாதிரி கனவு செல்வது போல் அறிவு மாற்றம் உடல் மாற்றம் இடமாற்றம் அச்சு மாற்றம் அறிவு மாற்றம் என்ற நான்கு மாற்றங்களும் பிறவி மாறுபடுவதால் ஏற்படுகின்றன என்று செய்வதற்காக சித்தாந்தம் சொல்கின்றது ஆக இந்த அளவிலே சிந்தித்து தேனி வீரர்களை வருகின்றேன்